நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் ஜட்ஜஸ் chapter 6 பதிமூன்றாம் வசனம் ஒரு மனுஷன் கேக்குறான் அற்புதங்கள் எங்கே and one man asking where is uh, miracles அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆயன் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே அற்புதங்கள் எல்லாம் எங்கே எப்படிப்பட்ட ஒரு கேள்வி ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல கத்தர் உனக்கு அற்புதம் செய்தார் அபிஷேகம் பெற்ற பொழுது உனக்கு அற்புதம் செய்தார் ஆ, இந்த வருஷம் உனக்கு எத்தனை அற்புதங்களை தேவன் செய்தார் During the time of salvation, and that is in the Holy Spirit, the Lord did miracle. In this year, what kind of miracle the Lord இந்த வருஷத்துல உனக்கு எழும்பி சொல்ல முடியல Are you able, not able to tell and rise and கத்தர் tell? எனக்கு அற்புதம் செய்தார்னு ஒரு சிலருக்கு சொல்ல முடியுது உனக்கா சொல்ல முடியல And some people are able to say, but whether you are, you are able to say that. ஆரம்ப காலங்களில் அவன் சொல்றான் அந்த கிரியோன் கேட்கிறான் எங்கள் பிதாக்களின் நாட்களில் அற்புதங்கள் நடந்தது என்று கேள்விப்பட்டேனே அந்த அற்புதங்கள் எங்கே And uh, Gideon is asking, during the time of father, there was miracle. What happened to these miracles? ஆ, தேவன் அற்புதங்களின் தேவன் Lord is Lord of miracles. அவர் அற்புதங்களை செய்ய ரெடியா இருக்கிறார் And he is ready to perform the நீ miracles. விசுவாசத்துல வந்தா உனக்கு அற்புதங்களை தானாவே செய்வார் And if you come in faith, he will definitely do that. யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்கிறது In Joshua it is mentioned. இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணு நாளைக்கு அற்புதம் நடக்கும் And today you make you sanctify yourself and there நீ is பரிசுத்தம் miracle. பண்ணல அற்புதம் நடக்கல You are not sanctified yourself, there is no miracle. இன்னைக்கு at all. கிறிஸ்தவ உலகம் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறது And a Christian world is expecting a miracle. நம்முடைய ஆளுங்களுக்கு கூட கூட்டத்துக்கு வர்றது ஒரு அற்புதங்களுக்காக கூட வர்ற ஒரு கூட்டம் இருக்கிறது Even one group of people coming into our meetings for a miracles. ஆ, நானும் கேட்கிறேன் கிதியோனை போல அற்புதங்கள் எங்கே Like that Gideon, I am also asking, where is the miracle? செங்கடலை பிளந்தது போல ஏன் இன்றைக்கு பிளக்கவில்லை And the Lord has divided the Red Sea, why you are not divided யோர்தானை today? பிளந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில கரம் பிறண்டு வருகிற வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஏன் பிளக்கவில்லை And why did not solve all the problems like when you- during the time of Joshua? மனாந்தரத்திலே மன்னாவினால் போஷித்த தேவன் ஏன் உன்னுடைய தருத்தரத்தை போக்கவில்லை The Lord did uh, feed the people of the manna in the wilderness, why you have not considered all the uh, miracles? அற்புதங்கள் எங்கே What is the miracles? நீதான் அதை செயல்படுத்தாம விட்டு விட்டாய் Only yourself now did not make to perform that. நாம் தான் தேவனை செயல்படாமல் கட்டி விடுகிறோம் Only we, the people who are bind with the Lord, அவருடைய not to perform. அவிசுவாசத்தினால் அவர் அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிடுச்சு Only because of the disbelief, they are not able to perform the miracles. ஒரு பாஸ்டருக்கு ஒரு பையன் இருந்தான் There was son to a pastor, அவன் பயங்கர சுட்டி and he was a very mature. அவனை அப்பப்ப போட்டு அடி அடின்னு வெளுத்து வாங்கிடுவார் And uh, very often he was getting a good beating. திருப்பி போய் உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு பாப்பாரு And again and again he would go and meditate. ஒரு நாள் ஆண்டவர்ட்ட கேட்டார் One day he asked the Lord, என்ன ஆண்டவர் இப்படி ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்து விட்டீங்க lord you gave me such kind of son நான் ஊர்ல உள்ளவனுக்குலாம் உபதேசம் பண்றேன் இவன் எல்லா சேட்டையும் மொத்தமா செய்றான் and i am giving me a message to all the people of this world but இவனை திருத்த கூடாதா சுவாமி i not able to correct him lord அப்ப ஆண்டவர் சொன்னாரா lord said என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது my hands are bound யார் உங்க கையை கட்டினது சொல்லுங்க and who has bound நீ தான் என் கைய கட்டி விட்டாய் only yourself நான் எங்க கட்டின உங்க கைய And why, I have not, நான் உன் பையனை கரெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் ஆனா நீ தான் கட்டி இருக்கிற I am, I am ready to mind my child, நான் child, அவனை but you- திருத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ போய் அவனை அடிச்சு அவனை டெம்பர் ஆக்கி விட்டு அவனை டென்ஷன் ஆக்கி விட்டு அவனை ஓட விட்டுற நீ when I try to co- correct him, you are the persons who are always beating him. நான் and- அவனோட இடைப்பட வரும்போதெல்லாம் நீ என்னத்தையாவது பண்ணி அவனுடைய மைண்டே கெடுத்து விட்டுற And whenever I come to deal with him, you do something and uh, put him to அன்பை போதிக்கிறாய் அன்பை செயல்படுத்த உனக்கு சக்தி இல்ல And you are teaching him the love, but you are not able to perform the love. அழுகிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கு ஆனா அவனை அரவணைக்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்ல you are able to cry but you are not able to embrace him இல்ல ஆண்டவரே நான் இன்னைக்கு நீ கிளியர் பண்ணிடுறேன் and lord I will clear today this lord உடனே வெளியே வந்தான் இமிடியட்லி கேம் அவுட் பையனை கூப்பிட்டாரு called his சன் அவன் சொன்னானே எதுக்குன்னு சொல்லுங்க Why, why are you calling me? He said. இல்லைங்க இங்க வான்னு சொன்னாங்க. You asked me to come here. வரலாம் மாட்டேன் சும்மா சும்மா அடிச்சிட்டே இருப்பீங்க நான் வரவே மாட்டேன். I will not come. Very often you used to beat me. இல்லடா அடிக்க இல்ல இல்ல உங்க புத்தியே அடிக்கிற புத்தி தான் நான் வரவே மாட்டேன். I know your mind is only to beat me. I will not come. திருப்பி இவரா போனார். And he went for himself. போய் அவன்ட்ட மன்னிப்பு கேட்டார். He asked pardon from him. அவர் மன்னிப்பு கேட்டவொடனே அவன் புத்தி மாறிடுச்சு when he asked pardon his mind is changed ஒரே நிமிஷத்துல மாறி இல்ல டாடி நான் தான் தப்பு பண்ணேன்னு சொன்னான் And immediately his mind is changed. He said, I did only wrong thing. அவன் சுத்தமா மாறிட்டான் He made us a holy person. ஆ, இவர் போய் அந்த பையன்ட்ட அன்பா பேசின உடனே தேவனுடைய கை அவிழ்க்கப்பட்டு விட்டது And his, as soon as he went and talked to him with a, uh, with a pleasing manner, அற்புதம் நடக்கணும்னா நீ தான் ரெடி ஆகணும் and if miracle has to take place, you have to. be என் ready. ஊழியத்துல அற்புதம் நடக்கணும்னா நான் தான் ரெடி ஆகணும் And if uh, miracles take place in my ministry, I should be ready. ஆ, அப்படித்தானே இரண்டாம் ராஜாக்கள்ல பார்க்கும்போது When we look at second Kings, இரண்டாம் அதிகாரம் verse chapter two, பதினான்காம் வசனம் verse fourteen. கீழே கிடந்த சால்வையை எடுத்துக்கொண்டு எலிசா நேரம் வந்து எலியா என்ன செய்தானா அதே மாதிரி சால்வையை முறுக்கிட்டு யோர்தான் அடிச்சான் எலியாவின் தேவன் எங்கே அற்புதம் எங்கேனா ரெண்டா பிளந்துடுச்சு uh, வருஷ நீ கொண்டு வா You bring your faith in the end of this year. பாக்ஸிங்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா When you see the boxing இல்லாட்ட ஷார்ட் புட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா and the shot put, when you see இல்ல that, ஜாவ்லின் த்ரோல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா when you look at the javelin throw, தங்களுடைய கைக்குள்ள அந்த பலனை கொண்டு வருவாங்க and they will bring this matter in his hands. ஆ, அது எரியணும்னா அந்த சக்தியை கையில ஃபுல்லா கொண்டு வருவான் they will bring out the strength all along in this அதே மாதிரி பாக்ஸிங்ல ஃபுல்லா தன்னுடைய கையில தான் அந்த weight கொண்டு வருவான் and they bring the weight only in the hand அது போல நீ உன் விசுவாசத்தை நீ கொண்டு வரணும் like that you must bring up your faith அற்புதங்கள் எங்க எங்கன்னு நீ கேள்வி கேட்டு போறது இல்ல அற்புதங்களுக்கு பதில் நீ சால்வையை எடுக்க வேண்டிய காலம் வந்து விட்டதே and you should not ask what is the miracle this time has come you have to take in your hand நீ எடு You take it. பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார். Oh mighty man of valor, the Lord is with you. நீ தேவனுடைய சால்வையை கையில எடு. You take the mantle of God with you. வைராக்கியம் என்னும் சால்வையை எடுத்துக்கொண்டு அவன் அந்த அதை முறுக்கி அந்த யோர்தானில் அடித்த பொழுது அவன் கேக்குறான் எலியாவின் தேவன் எங்கே? And he took the mantle with the all powerful and also asked where is the Lord? இந்த வருஷத்துல உனக்கு அநேக அற்புதங்கள் நடக்கவில்லை. And this is during this year many miracles. அதுக்கு காரணம் நீதான் காரணம். And you are the reason for that. இன்றைக்கு நீ அற்புதங்கள் எங்கே என்று கேட்டு எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு நீ உன்னை ஆயத்தப்படுத்திப்பார் அற்புதம் தானாய் நடக்கும் And you prepare yourself asking, where is the Lord of God of Elijah? And the miracle will take out.